புத்தன் புறந்தராதியோர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் இப்பித்தன்கிறது முன்னே சொல்லியிருக்கிறோம் என்ன பித்தன் துணியை கழிச்சிட்டு இருப்பதில்லை அருள் பித்தன் எல்லா ஆன்மாக்களும் கரையேறினா கேவலம் அது அவனுக்கு இதே சிந்தனை அது பித்து ஒரு செயல்லையே எண்ணம் இருந்தா அவனுக்கு பித்துன்னு சொல்றது திரைப்படமே தினமும் பார்த்து தேவலங்க என்ன திரைப்பட பித்தன் சினிமா பித்தன் ஆமா இதுவே காஃபி ஒரு அரை டம்ளர் அது கொஞ்சம் கொடுக்கல இப்பதானே சாப்பிட்டு என்னது எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுக்கிட்டு இருக்கும் காஃபி பிச்சுன்னு அது போல பெருமானுக்கு என்னன்னாரு எந்தெந்த ஆன்மாக்கள் எப்ப கரையேறுமோ அதே பித்து அதனால பித்தம் எப்படி கரையேறுமோ அருமையானுடைய திருவள்ளுவர் ஒரு பாட்டு இருக்குமில்ல கள்ள தலைவர் துயர் கருதி பிள்ளை பத்தி பிள்ளாசி முடிங்க கள்ள தலைவர் பையன் பதினாலு சாசனத்துல ஒண்ணு கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் இப்படி சொன்னது அவருதான் அந்த கருணை வெள்ளத்துல அலையறாராம் என்ன அலையறாருன்னா இன்னைக்கு எந்த அண்ணா பாவம் வீடு பேர் கொடுக்கணுமே எங்க அவன் போட்டான் சிச்சி சரி வேற யார் இருக்கா அங்க ஒருத்தரும் இல்லையா கணத்தங்கரைக்கு போ அங்க யார் இருக்கிறா பார்ப்போம் வேற எங்கேயா இருக்கா இது மாதிரி அலைவானான் ஆ ஏன்னாரு அவனுக்கு அது கருணை வெள்ள வில அப்ப கள்ள தலைவர் கருதி யாரை பத்தி பண்ணாரு நாம ஒரு தலைவன் தான் யாரு நமக்கெல்லாம் பேர் சூட்டுறாரு கள்ள தலைவர் அவனுக்கு என்ன பேர் வெள்ள தலைவர் விளையாடுறாரு சித்தாந்தத்துல சித்தாந்தத்துல கள்ள தலைவர் நீங்க என்ன பண்ண தலைப்பு கொடுக்கணும் பேர் சொன்ன கள்ளத்தலைவரும் வெள்ளத்தலைவரும் கொடுக்கணும் நீங்க அது மாதிரி தலைப்பே நாங்க பார்த்தது இல்லையா ஆமா கேளாதனவெல்லாம் கேட்பித்தானி ஆமா பேசுறதே பேசுறதா நான் என்ன சொல்றேன் இது விளங்கான்னு சொல்லக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பார்த்தான்னா அட நூறு பேர் இப்போ வந்து வந்துருக்குது போமா பார்த்துக்கலான்ட்டுவான் ஒரு பையன் திருக்குறளால் பா குரல் வெண்பாவில் பாடப்படுது அதில் விளையாடாரு கள்ளத்தலைவர் துயர் கருதி நம்ம அந்த உயிருடைய துயரையெல்லாம் நினைத்து நினைச்சு பார்த்துட்டு கருணை வெள்ளத்து அலையறாராம் பெருமானை பற்றி பித்தன் புத்தன் புறந்தராரியர் அயன்மால் போட்டி செய்யும் பித்தன் அங்கதான் கம்ம போடணும் பெருந்துரை மேய பிரான் அங்க ஒரு கம போடணும் எங்க இருக்கிறான் அந்த பெருமான் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் என்ன செய்தான் பிறப்பருத்த அத்தன் பிறப்பருத்த அத்தன் மாய பிறவி மாய பிறப்பு பிறக்கு மாய பிறப்பருக்கு மன்னன் இப்ப சொன்னமே அதான் மன்னனும் அதனால பிறப்பை அறுப்பானவன் அதனால பிறப்பருக்கும் பிறப்பறுத்தாத்தன் அணிதில்லை அம்பலவன் எந்த ஊர்ல எழுந்திருக்கிறான் திருப்பெருந்துறையிலும் இருக்கிறான் அழகான தில்லையம்பதியிலும் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கானான் அப்படிப்பட்டவனுடைய அருட்கடல்கள் அருளே கண்ணாக இருக்கிற அந்த திருவடிகள் சித்தம் புகுந்தவா தென்னேனும் கொட்டாமோ அந்த திருவடிதான் அரியனுடைய சித்தத்திலேயே இருக்குமா இந்த இதுல கூட ஒரு பாட்டு அன்னை அன்னை பத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல அன்னை பத்துன்னு படிக்கல இல்லைங்களா புத்தி முதல்வர் முதல்வர் சித்தம் புகழ்வாரால் அன்னே என்னும் அவன் பெரிய பெருமான் அடியனுடைய சித்தத்தில் புகுவார் என்று சொல்லி அன்னிப்பத்தில் எல்லாம் பாடுவார் அதனால என்னுடைய சிந்தையில முழுக்க யார் இருக்கிறார்னா அந்த பெருமான் தான் எழுந்தருடைய இருக்கிறான் என்னங்க ஆமா அத்தனுங்கிற தந்தை தான் பிறப்பருத்த அத்தன் அத்தன் என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் நிறைய இடத்துல இப்படி நம்ம இவர் கூட சொன்னாரு இல்ல போயிட்டாரு நாளைக்கு கல்லூரி இருக்குல்ல அவருக்கு அல்ல இந்த திருமுறைகள்ல கூட நம்ம வந்து ஒரு சொல்லகராதி தொகுத்து ரொம்ப அருமையா இப்ப அத்தன் என்ற சொல் எத்தனை இடங்கள்ல எந்தெந்த திருமணம் வருகிறது அதெல்லாம் சித்தம் புகுந்தவா தெள்ளேனும் கொட்டாமூ உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரங்கள் உவலை சமயங்கள் எது நெறியோ அதை சொல்லாமல் ஏதோ வந்து அது நெறியல்லா நெறிதன்னை நெறி என்று கருதுவது பார்த்தீங்களா நெறியல்லா நெறிதன்னை நெறி என்று கருதுவது நெறியாக நினைவேனி எங்க இருக்குது முத்தினர் எரியாதர் நெறியெல்லாம் நெறி என்று நினைவேறி திருநெறிகள் சேராமி திருவருடைய சேரும் வண்ணம் இல்லாத கூத்தன் கூத்தை எனக்கு அரிய வண்ணம் அருளியவார் ஆறு பெறுவார் அருமை அருமை பத்தீங்களா ரொம்ப அருமை அதனால பெருமானுடைய இது நிலையாத அந்த சமயங்கள்லாம் ஊலை சமயங்கள் அது முழுமையாக எவற்றையும் எண்ணாது ஏதோ மேம்போக்க சொன்ன சமயங்கள் அதுக்கு ஒவ்வாத சாத்திரமாம் அந்த கருத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியும் சாத்திரங்கள்லாம் இருக்குது நூல்கள் இருக்கு அதை பற்றி விளக்குவதற்கு இவையெல்லாம் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறும் சவலை சவலை பிள்ளைன்னா தெரியும் உங்களுக்கு சவலை பிள்ளைங்கிறதுன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு பத்து மாசம் பன்னெண்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு குழந்தை பிறந்துடும் அது என்னன்னு பாவம் அவங்க இன்னும் பின்னால பிறந்த குழந்தைக்கு தான் அப்புறம் பால் கொடுக்க முடியும் வேற வழி இல்லை இது வந்து மறக்க வைக்கணும் இது மறக்கவும் மறக்காது ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க காப்பாற்றணும் அப்பா ஏ இங்க இருக்கும் இந்த குழந்தைய தூக்கும் போதோ உட்காரும் போதோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்து பாவம் அப்போ தனக்கு தனக்கு தான் பெற வேண்டிய இன்பத்தை பெறாமலும் ஆனால் அந்த இன்பத்தை இன்னொன்னு ஏதோ பெற்று பெற்றுக் கொண்டிருக்கிறதே என்று கருதுவதும் கவலை அதெல்லாம் தான் அதான் இப்ப எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு மேல எல்லாம் வேணாம்னு சொல்றோமே <laughs> சொல்றதெல்லாம் இந்த முன்னே சொல்லியிருக்கிறேன் திருமுறையில் அவ்வாறு ஒரு குறிப்பு இருக்கிறது எங்க இருக்குது ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இடைவெளி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பெரிய தான் இருக்குது ஒரே உடன் தான் இருக்குது ஒரு குழந்தை பிறந்த பிறகு உடனே பெறக்கூடாது அருமை அருமை ஐயா திலகவதியார் பிறந்த உடனே திருநாவுக்கரசர் இல்ல திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதற்பின் மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதரித்தார் வேற எங்கேயுமே இல்லை அப்ப திலகவதியார் பிறந்த பிறகு சில ஆண்டுகள் போனது குறைந்தபட்சத்தில் இருக்கலாம் நான்கு அல்லது ஐந்து ஆண்டாக இருக்கலாம் இடைவெளி இருக்கணும் ஒரு குழந்தைங்க குழந்தைங்க எங்க பதிவு பண்ணார் சேர்க்கிறார் பதிவு பண்ணாருன்னு ஒரு குழந்தைக்கு இன்னொரு இடைவெளி வேணுங்கிறீங்களே இப்போ இந்த இடைவெளி இருப்பது இயல்பாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது இருந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பாக இருந்தது காரணம் யாரோ சொல்லி அல்ல அவர்கள் மேற்கொண்ட சில விரதங்கள் ஒரு ஒரு வாரத்துலன்னா செவ்வாய் வெள்ளி விரதமா இருப்பாங்க பெண்பாலம் அப்புறம் அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது இது இப்ப பிரதோஷம் வேற இருக்குது சஷ்டி இருக்குது கார்த்திகை இருக்குது இதெல்லாம் நீங்க அப்பப்போ வந்து வந்து என்ன சொன்ன நாட்கள் வரும்போது சொல்லும்போது அன்றைக்கெல்லாம் அந்த கூட்டம் இருக்கக்கூடாது அந்த இன்ப உணர்வு வரக்கூடாதுங்களா அப்படி இருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா இடத்தால மாதத்துல பதினஞ்சு இருபது நாள் போடும் இப்போ சஷ்டின்னா ஏழு நாளும் கிடையாது விஜயதசமின்னா அந்த ஏழு நாளும் இருக்காது இப்படி எல்லாம் போனா அந்த சமயம்தான் மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது சமயம் உணர்வு வேணாங்கிறான் அது வரைக்கும் ஒழுக்கமே வராது நமக்கு மேல் ஒருத்தர் இருக்கிறான் அவன் கீழ் இருக்கிறவங்க உணர்வு இருந்தா தான் நமக்கு பயங்கர ஒன்று இருக்கும் நாம தான் பயம்னா கூடுதல அது போல நமக்கு மேல் ஒருத்தர் இருக்கிறான் அவனை நம்ம அடைவதற்கு வேண்டியதெல்லாம் செய்யணுங்கிற போதுதான் அப்ப நம்ம அதுல பற்று வைக்க வைக்க இது தானா போடுது திருவள்ளுவர் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு ஏ பிடிச்சா அவனை புடுறா அவன் கால என்ன ஏ சாமி பிடிச்ச அவனை பிடிக்க பிடிக்க இந்த பற்று தானா போடும்டா சைக்காலஜி பையன் நம்ம கூட தான் இருக்கிறான் இருபத்தி இருக்கிறான் நம்ம கூட இருக்கான் அப்பா இருந்தான் கல்யாணம் பண்ணிட்டோம் பையன் அப்புறம் என்ன பண்றான் நம்ம இல்ல ஏன் பற்றுக பற்றை விடற்கு பாக்குறமல்ல இதெல்லாம் சைக்காலஜி தான் ஒன்றை பற்றும் போது இன்னொன்று தானா விடும் அவன் நினைச்சு விடுறதில்லை தானா விடும் இப்ப நமக்கே கூட பாருங்க கொஞ்சம் திருமண படிக்கடிக்க ஆரம்பிச்சு என்னமோயா அப்படியே எனக்கு திருமணம் தான் என் போய் சுவையா இருக்கு நான் வேற எந்த கிளாஸ் கூட போறது இல்லையா அப்படி போது இது வரைக்கும் என்ன பண்ணீங்க திரைப்படம் போயிருப்போம் இதை பற்ற பற்ற தானா அது போடுச்சு என்ன செய்யறாராம் பெருமானுகிட்ட என்ன செய்யறார் சபலை உடனாய் கடந்து தடுமாறும் தவளை கெடுத்து அது மாதிரி இந்த பிறவிங்கிற அந்த மாதிரி இருக்கிற அந்த தவளை பிடித்து அதையே இருக்கும்படியான அந்த எனக்கு அந்த நிலையை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் உடைய அந்த இரண்டு திருவடிகளையும் தந்தருளும்படியான செயலை பரவி நாம் செல்லேனும் கொட்டாமும் இப்படி அடியனுக்கு மட்டுமா செய்கிறாய் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் செய்து கொண்டு வருகிறாய் அப்படிப்பட்ட உங்களுடைய அறிஞ்சலை நான் போட்டி மகிழ்கிறேன் கட்டு கொட்டி மகிழ்கிறோம் வான் கட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கட்டலின்றி சரிப்பறியா தன்மையனுக்கு ரொம்ப அருமை உங்களோட இப்படி இல்லை கூட நம்ம எங்க அந்த தம்பி ஐயா கூட போயிட்டாங்க திரு திருவா திருவாசகத்தில் பதிமுது நிலை என்றே எழுதலாம் ஆராயலாம் திருவாசகத்தில் பதிமுது நிலை திருவாசகம் வழங்கும் பதிமுது வழங்காது ஏன் சித்தாங்க சாத்திரம் பதி முதல் திருவுட்பயன்ல திருவுட்பயன்ல இறை இயல்பு என்பதை பதி அதான் முதல்ல தலைப்பு அப்பனா இறை இயல்புன்னு அர்த்தம் திருவாசகத்தில் இறை இயல்பு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே இறை இயல்பாகவே கூட்டிட்டு வரலாம் என்னென்னலாம் சொல்லுது அப்படி போல திருவாசகத்தில் உயிரியல்பு திருவாசகத்தில் மலை இயல்பு தீர்ந்து போயிடுச்சு வேலை சித்தாந்தமே அடங்கி போயிடுச்சு அப்படிலாம் கூட எண்ணலாம் அப்படி என்னன்னா இப்ப என்ன வரும் இது என்ன வரும் கேட்டா வான்கட்டு பதி இயல்பு எப்படி இருக்கு வான்கட்டு இந்த வானமே இடிந்து விழுந்தாலும் சரி இப்படிலாம் முன்னால் இருந்ததுனால தான் உச்சி மீது வான் இடிந்து வீடுகின்ற போதிலும் அப்படிலாம் வந்து பாருங்க அதெல்லாம் பின்னால் வந்தது ஆனா அந்த காலத்துல நம்ம சுவையா வான் கெட்டு என்று சொன்னார் இந்த வானமே கெட்டு போனாலும் சரி வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து மாறுதம்னா காற்று காற்று அறவே இல்லாமல் போகி அடல் தடல் நீர் மண் கடினும் தடல் நெருப்புங்கிற ஒண்ணு இந்த உலகத்தில் இல்லாம போக அது போல தண்ணீர் அது போல மண் இந்த உலகம் இவை எல்லாம் ஒரு காலத்துல முழுமையாக போனாலும் கூட தான் கட்டலின்றி அவன் கடமாட்டான் நீ அவன் என்றும் இருப்பவன் இன்னும் நித்தியமா இருப்பவன் இதெல்லாம் வந்து போகுவது எது வானமோ மருத காற்றோ இந்த நெருப்போ நீரோ மண்ணோ இவையெல்லாம் வந்து போகின்றன ஆனா அது ஒன்றுதான் நின்று இருக்கும் தான் கட்டலின்றி சரிப்பரியா தன்மையனுக்கு என்ன சலிப்புனாரு இப்படி பலகாலம் ஆதிமந்தம் இல்லாத ஒருவன் இருந்து விடாமல் உயிர்களையே அவன் புறந்தருள்வானால் அதுல ஒரு ஒரு தலிப்பு இருக்குமானாரு இல்லை தலிப்பு இருக்காது தலிப்பன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு இப்படி இருக்கின்ற பெருமானுக்கு நான் எனக்கு என்ன ஆயிட்டு இருந்தார் ஏனையா மண்காம தான் இறைவன் இறைவன் ஆகிய தான் அவர் எப்படி கண்டுவாரு இதெல்லாம் தான் பதி இயல்பு இறைவனுடைய இயல்பு தான் கட்டறிந்து சலிப்பறியா தன்மையனுக்கு இந்த ரெண்டு வரி தான் பதி பதியல்பு அடுத்த பின்னால் இருக்கிற ரெண்டும் அவருடைய அனுபவங்கள் என்ன அப்படிப்பட்ட தன்மையுடைய பெருமானுக்கு ஊன் கட்டு என்ன ஊன் கட்டுனர் ஊன் கட்டு ரெண்டு சொல்லி என்னன்னா மூணு சொல்லி என்னவா <laughs> ரெண்டு சொல்லி ரெண்டு இந்த உள்ளம் இந்த உடலே ஊன் கட்டு அடுத்தது என்னுடைய உயிர் கெட்டு என்னுடைய உயிரும் அப்படியே கெட்டுதான் ஏன்னா கெட்டுதல் என்பது இங்க உயிர் கெடாது என்னைக்கும் உயிர் தன் தன்மை கெட்டுன்னு அர்த்தம் தன் தன்மை என்ன தன்மை எதேனும் ஒன்றை பற்றி கொண்டிருப்பதை மற்றதை பற்றி கொண்டிருந்தது அதை விடுத்து இதை பற்றி கொண்டிருக்கு அதான் அது ஏன்னா உயிர் கட்டுனா உயிர் நீங்கன்னு சொன்னோம்னு வச்சுங்க சித்தாந்தம் போடும் உயிர் கட்டு உயிர் தன் தன்மை கட்டுன்னு வச்சுக்கணும் உணர்வு கட்டு அரியனுடைய ஒன்று மற்ற அந்த உலகில் உணர்வெல்லாம் கட்டு என் உள்ளமும் கட்டு இப்படி எல்லாம் என்னுடைய நினைவு கொள்ளுகிற உள்ளம் இருக்குதே அந்த உள்ளம் என்பது கூட கெட்டு போச்சான் கெட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் அந்த உள்ளம் எல்லாம் நீங்கி நான் கட்டவா பாடி தள்ளேனும் கொட்டாமோ நான் கட்டவா பாடிதான் நான்கிறது என்ன யான் என்னதுன்னு நினைக்கிறமே ஏமா அந்த இது அந்த மமதை நான் என்றும் அல்லது எனவென்றும் கருதுவது அகந்தை தாய்மானார் எத்தனை விதங்கள் தான் கற்கினும் நானும் அகந்தை தான் எத்தனை விதங்கள் தான் கற்கினும் எல்லளவு மாறவில்லை அப்படிங்கிறது இந்த நான்கிறது நான் எவ்வளவோ படிக்கிறேன் போறேன்னு தெரிஞ்சுருக்கேன் அது கெட்டா தேவலான் இருக்கிறது ஆனா எல்லளவும் மாறவில்லை யாரு ஆயுமானார் சொல்லிவிட்டார் நாம எல்லாம் எதை சொல்றதுன்னு தெரியல இப்ப நாம சொல்ல வேண்டியதெல்லாம் பெரியவர்கள் சொல்லிவிட்டாங்க அவர் சொல்லிட்டாங்கன்னா தன்னடக்கமா சொன்னாங்கன்னு அர்த்தம் அவங்க எல்லாம் கெட்டவங்க தான் எது இவங்கெல்லாம் கெட்டு கெட்டு அதெல்லாம் எல்லாம் கெட்டவர்கள் ஆனாலும் தன்னடக்கமா தன்னை கடலையேன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு உண்மையிலேயே நம்ம கடலையேன்னு நினைக்கிறோம் யான் எனதென்னும் பெருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் வானுவர் உலகம் வேறு வானுவருக்கு உயர்ந்த உலகம் வேறு உயர்ந்த உலகம் என்பது சிவலோகம் சிவபதம் இதுக்கு வேறு உரை கண்டால் நெருப்பித்து கொளுத்தலாம் ஏன் அப்புறம் வேற என்ன நீ கருது வானுவருக்கு உயர்ந்த உலகம் போம்னா அமெரிக்காவா அப்புறம் ஆஸ்திரேலியாவான்னு மக்கு பயலாம் அதெல்லாம் வந்து என்ன நமக்கெல்லாம் நமக்கு உயர்ந்த உலகமா அதனால் அங்கதான் முத்தி நிலையை குறித்தது நான் அறிக்கிட்டு சொல்றது இங்க ஒரு இடம் சிறப்பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதாவது வேற யாருமே எழுதல காண்கையாவது காண்பதுன்னா காண்பதுன்னு அர்த்தம் இல்லை உயிர் தன் அவிச்சை கட்டு அப்பரம்பொருளோடு இடையராது பாவித்தல் யாரு பரிமையான ஊங்கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி செல்லேனும் கொட்டாமோ அங்க நான் என்பது யானினும் அந்த அந்த அகந்தை தான் எல்லளவும் மாறவில்லைங்கிறாரே அந்த நான் என்று கருதுகின்ற அந்த எண்ணம் அவை நீங்கணும் என்று இதையெல்லாம் நீங்க எங்களுடைய பெருமானை நான் இணைந்து இப்படியெல்லாம் ஆன அந்த சுப செயலை அம்மா நீங்க எல்லாம் கைகொட்டி விளையாடுங்கம்மா என்கிறார் பின்னூர் முழு முதல் பாதாளத்தார் விந்து வித்து இங்க கூட அப்படி எல்லாம் கம போட்டா நல்லது முழு முதல் தேவர்களுக்கெல்லாம் முழுமுதற் பொருளாய் வழங்குகின்றவன் கம அப்புறம் பாதாளத்தார் வித்து பாதாளம்ங்கிறது என்ன கீழே இருப்பவனுக்கு அவங்களுக்கு எங்க பெருமான் விதையாக இருக்கிறானா விதையா இருக்கிறானா பாதாளத்தார் வித்து அடுத்தது மன்னோர் மருந்து ஏப்ப அந்த மூன்று பேருக்கு இப்படி சொன்னது வேற எங்கேயும் காணும் அப்ப நம்முடைய உலகத்தை மூன்றா காண்டோம் ஒண்ணு கீழ் உலகம் இப்ப நாம இருக்கிற உலகம் நமக்கு மேலுலகம் இந்த மூவருக்கும் பெருமான் எப்படி இருக்கானா இப்படி இருக்கானா இப்படி ஒரு அருமையான பாட்டு பாருங்க என்னது முழு முழுமுதல் தேவலோகத்துக்கு வந்தா முழுமுதல் முழுமுதல் என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் இந்த இந்த முயப்பா நீ கற்பகதரு காமதேனு தேவலோகம் அறம்பெயர்கள் எல்லாம் ஊர்வசி இதெல்லாம் இருக்காங்களே கொஞ்சிருங்களேடா இவற்றுக்கெல்லாம் யார் முழுமுதல் பெருமான் போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருள் அப்ப தேவர்கள் அப்படி நினைப்பு இருக்கணும் முன்னோர் முழு முதல் சரி பாதளத்தார் எப்படி நினைக்கணும் சாமியினர் பாதாளத்தார் வித்து இப்ப நம்ம பாதாளத்தில் வச்சிருக்கிறோம் எதுக்கு இன்னுமே நாம இந்த கொஞ்சம் பாவம் நீங்கி மண்ணுலகம் போய் அங்கே ஏதேனும் தப்பனம்னா விண்ணுலகத்துல போய் கொஞ்ச நாள் தேவலோகம் மற்ற பதவியெல்லாம் கொடுத்து மீண்டும் மண்ணுலகம் வந்து மண்ணுலகத்தில இருந்து கரையேறணும் இப்பதான் விதை போட்டிருக்கோம் பாதாளத்துல நினைக்கணும் யாரு பாதாளத்தை அது ரொம்ப காலம் ஆகணும் இல்ல சரி நாம் நடுவில் இருக்கிறாமே நாம எப்படி இருக்கேன்னா மண்ணோர் மருந்து மண்ணோர் நமக்கெல்லாம் மருந்து என்ன மருந்து பிறவி நோய்க்கு மருந்து பிறவி நோய்க்கு மருந்து தீரா நோய் தன்னை தீரா நோய் தீர்த்தருள தன்னை ஐயா இது எந்த நோய்க்கு மருந்து பெருமானாரு யாராலும் எந்த மருத்துவராலும் எந்த மருந்துகளாலும் நீக்க முடியாத ஒரு நோய் இது பிறவி நோய் அதை நீக்கிறது யார் ஒரே ஒரு நம்ம ஐயா அதனால தீரா நோய் தீர்த்தருள தன்னை என்று சொல்றாரு அதுதான் இங்கே நமக்கு அந்த பிறவி நோய்க்கு வருது மண்ணோர் மருந்து அயன்மாலுடைய வைப்பு ஏப்பா இல்ல பிரம்மன் திருமாலுக்கெல்லாம் எப்படி சாமினாரு எஸ்பி அக்கௌண்ட் வைப்புன்னு அர்த்தம் விளங்காது தமிழனுக்கு எஸ்பி அக்கௌண்ட்னா விளங்குது என்ன அர்த்தம் நம்முடைய சேமிப்பு பணத்தை நம்ம கணக்கில் போட்டு வச்சுட்டோம்னா அப்போ அந்தந்த மாதம் செலவு பண்ணாதீங்கப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்ட நல்லது கெட்டது அயன் மாலுடைய வைப்பு சேமநிதி அவர்களுக்கான் அடியோம் இப்படிப்பட்டவர்கள் ஆகவே விண்ணோர்க்கு முழுமுதலாய் பாதாளத்தாருக்கு வித்தாய் மண்ணோர்க்கு மருந்தாய் திருமால பெருமர்களுக்கு வைப்பாக இருக்கிறான் சேம வைப்பாக இருக்கிறான் அப்படிப்பட்ட பெரியான் பெரியோன் அடியோம் பாத்தீங்களா மாலுடைய வைப்படியோம் என்று இருக்குது நம்ம பதி பதிப்பில் எப்படி போடலாம் மாலுடைய வைப்பு என்று போட்டுட்டு அடியோம் தனியா வச்சுக்கிட்டா நல்லது அடியோம் கண்ணார வந்து நின்றான் அந்த முழுமுதலாய் வித்தாய் மருந்தாய் வைப்பாய் இருக்கின்ற பெருமான் அடியோம் கண்ணார வந்து நின்றான் அடியேனுக்கு அப்படி கண்ணல அப்படியே கழிக்கும்படியாக வந்திருக்கான் கண்ணகத்தே நின்று கலிதரு செய்திங்கிறாரு அது மாதிரி கண்ணார வந்து நின்றான் எதனால என்னாரு கருணை அவன் என் மீது வைத்த கருணை அடியனுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் கருணை கடல் அப்படிப்பட்ட திருவடியை பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமும் இது ரெண்டு அருமையான சொல்லு தென்னா தென்னாங்கிறது ஒலி குறிப்புங்களா அப்படி இன்னொரு பொருள் தென்னா தென்னா தென்னமணி என்று கூட சொல்லலாம் <laughs> தென்னா தென்னாங்கிறது ஒலி குறிப்பாக வைத்துக் கொள்ளலாம் அந்த பொருட்குறிப்பாக கூட வைத்துக் கொள்ளலாம் தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமோ ஏன்னா அந்த தெல்லேனும் கொட்டும் போது தென்னா அப்படி இப்படி இருக்குமில்ல அந்த ஒலி குறிப்பாக வச்சுக்கலாம் அல்லது தென்னவணியே தென்னவணி என்றும் வைத்துக் கொள்ளலாம் ரொம்ப அருமையா அப்படிலாம் பார்த்துருக்காரு செல்லேனும் கொட்டாமோ குளம்பாடி கொக்கிரகும்பாடி கோல்வளையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் செல்லேனும் கொட்டாமோ அருமை குளம்பாடி கொக்கிரகும் பாடி குலம்ங்கிறது அவனுக்கு ஏது குலம் சரிங்களா என்னன்னு கேட்டா சரி அவன் பிறவாமை உடையவன் என்பதுதான் அவனுக்குரிய குலம் <laughs> அவனுக்கு எந்த குலம்னா பிறவாமிங்கிற குலம் தான் அப்படி என்றுமே பிறப்பருக்கும் பிஞ்சகனி என்ற பாடி கொக்கிரகும் பாடி அவன் தலையில எத்தனையோ பொருள் இருக்கு இந்த இறகும் இருக்குதான் <laughs> கோல் வளையால் நலம் பாடி கூடவே இருக்கிற உமையம்மையுடைய அருளையும் பாடி நலம் பாடி நஞ்சுண்டவா பாடி தேவர்களுக்காக இப்படி உண்டானி ஒரு காலத்துல அதையும் பாடி நாள்தோறும் இல்ல நாள்தோறும் இந்த முன்ன இந்த இது வந்து வரி இந்த சொல்ல முன்னையும் கூட்டிக்கலாம் பின்னையும் கூட்டிக்கலாம் அப்ப ஐயா குளம்பாடி கொக்கருகும் பாடி இது நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி என்னைக்கு என்னைக்குன்னாரு நாள்தோறும் பாடும் என்று வைத்துக் கொள்ளலாம் பின்னால இதே என்ற நாள்தோறும்ங்கிறத பின்னியும் வச்சுக்கலாம் எப்படி அலம்பார் புனல் தில்லை அலம்பார் புனல் தில்லை அலம்புதல்னா கழுவுதல்னு ஒரு பொருள் இங்க அலம்புதல்னா ஒளித்தல்னு பொருள் நல்ல ஒலிக்கின்ற நீர்நிலைகளை உடைய தில்லை நம்முடைய திருத்தில்லை நல்ல நீர் நீர் நிலமாக பொருந்தி இருக்கும்படியான தில்லையாம் அந்த புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் இந்த சிலம்பாடல்னா இப்ப திருவடிகளை பாடுதல் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அங்க அந்த திருவடியில இருந்து ஒலிக்கின்ற சிலம்பு இருக்கு பாருங்க மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கேட்கல மலர் சிலம்படி வாழ்த்தி ஆனா சிலம்புன்னு சொல்ல சிலம்பு அடின்னு இங்க சிலம்பையே சொல்லுகிற ஆமா அவன் திருவடியிலேயே இருக்கும்படியான புண்ணியம் அல்லவா அதுக்கு அவனுடைய திருவடியிலேயே பெய்கடல்கள் வெல்க எனது பிறப்பருக்கும் சிங்ககந்தன் பெய்கடல்கள் வெல்க பெய்கடல் என்ன பெய் இந்த சிலம்பினை எல்லாம் அணிந்திருக்கும்படியான திருவடினர் இப்படிப்பட்ட அந்த திருவடி அது ஆதலால் சிலம்பாடல் பாடினாம் செல்லேனும் கொட்டாமோ இது அந்த நாள்தோறும் சிலம்பாடல் பாடினாம் செல்லேனும் கொட்டாமோ என்று பின்னியும் வச்சுக்கலாம் முன்னே இருக்கிற குளம்பாடி கொக்கரகம்பாடி என்பதற்கும் நாள்தோறும் வைத்துக் கொள்ளலாம் இது மாதிரி ஒரு சொல்லானது முன்னும் பின்னும் கூட்டி உரை செய்தால் அதுக்கு எப்படி பொருள் கேட்டா இடைநிலை தீவகம் என்று பேர் இடைநிலைனா ஒரு சொல் இடையிலிருந்து முன்னும் கூட்டலாம் பின்னும் கூட்டுவதாயிருந்தால் தீவகம் விளக்கு இப்ப ஒரு விளக்கு பாருங்க இங்க இங்க வச்சுட்டோம்னா இந்த வெளிச்சம் இந்த பரம் அடியுது அந்த பரம் அடியுது அப்ப அந்த ஒரு சொல் முன்னும் கூட்டி பின்னும் கூட்டுவதுக்கு இடைநிலை இப்படி கூட செய்யலாம் என்றெல்லாம் நம்ம அருமையா சொல்லுகிறேன்